எம்மிறை நல்வீனை வாசிக்குமே அப்பர் சுவாமி அருமையா வீணை வாசிப்பான பெருமான் அப்போ வீணை ரொம்ப அருமையான பெருமான் கையில் இருந்து இயங்குகிற கருவி இது அப்பர் சுவாமி ஞான சம்பந்த சொன்னது வீணை தடவி ஞான அப்பர் சுவாமி சொன்னது அந்த அந்த பாட்டு இப்படியா எனவே அந்த இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அதை வாங்கிட்டு அப்படியே தன்னை மறந்து இருப்பார் நிமித இசையில தான் தன்னை மறக்கலாம் நீங்க நல்ல பாட்டு நம்ம உருக்கிற பாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மறந்துடுவோம் அந்த வீண இசையில அப்படி தன்னை மறந்து இருந்துருவாங்க இன்னிசை அதனாலதான் ராமன் என்ன பண்ண இந்த கையில வந்து தூக்கின போது காலால மிதிச்சார் மிதிச்ச உடனே தலையெல்லாம் நர நரன்னு இருந்தது பார்த்தான் எது ஆரம்பிச்சான் வீணு இந்த வீணை அப்படி ஆரம்பிச்ச உடனே அந்த கால் வச்ச கால் அப்படியே ஊன்ன காலு நீங்க ஒலியும் ஒலியும் ஒலியும் ஒலியும் பாத்தீங்களா அதனால இப்போ இப்போ இதோ ராவணன் கையிலேயே தூக்குறான் தூக்குன போது பெருவிரலை வச்சு அப்படி ஒரு அழுவிழத்தினர் ஐயா ஐயா ஐயா எனக்கு இதெல்லாம் போச்சு மன்னிச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும் இனிமே நான் கையில இருக்க மாட்டேன் அப்படி சொன்னார் பாருங்க அந்த அந்த ஊந்தன விரல் இது ஒளியும் ஒளியும் இல்லவா அவெல்லாம் காட்ட மாட்டேன் பேசாம இருங்க ஒரு காலமும் காட்ட போறதில்ல நாம காட்ட அப்ப எதனால என்னாரு உடனே வீணை வாய்த்தானா ராவணன் அத்தான மறந்துட்டார் அவ்வளவுதான் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அன்னதொன்று அவ்வையின் அறிந்தோன் காண்க அன்னதொன்று அவ்வையின் அறிந்தோன் என்னன்னது எந்த ஒன்று எங்கே நடந்தாலும் அந்த ஒன்றும் அவனுக்கு தெரியும் ஏன் பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிற்கின்ற பரிபூரணானந்தமே தாய்மானார் எங்கையும் எல்லா இடத்திலும் கொஞ்சம் கூட இந்த இடத்துல நீங்க இருக்கான் அல்லது இந்த நேரத்தில் நீங்குவான்னு இல்ல எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எப்பொழுதும் இருப்பான் ஆதலால் எங்க நடந்தாலும் அங்கேயும் அத்தையும் தெரியும் அனைத்து அனைத்து அவ்வையின் அடைத்தோன் அறிந்தோன் காண்க பரமன் காண்க மேலானவன் பழையோன் காண்க ஏ முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் பழையோன் காண்க பிரமன் மால் காணா பெரியோன் காண்க இருவராலும் காண முடியாத பெருமன் அற்புதன் காண்க அற்புதன் காண்க அற்புதம் சில சமயங்களில் அவன் தோன்றுவதும் அது வருவதெல்லாம் அற்புதமா இருக்கும் பார்த்தா இன்னும் பார்க்கலாம் நாளைக்கும் பார்க்கலாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் அது மாதிரி இருக்கிற தோற்றம் உடையவனா அற்புதன் காண்க அநேகன் காண்க அது என்னது ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க அப்ப ஒருவன் என்னும் ஒருவன் காண்கன்னு சொல்றோம் ஒன்றே தேவன் ஒரு என்று சொல்லும் போது சொல்றதுன்னா இறைவன் ஒருவன் ஒருவன் தான் ஆனா எல்லா உயிரிழந்தோறும் இருப்பதனால அவன் அநேகனா இருக்கிறான் அதனால அநேகன் காண்க சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க சொற்பதம் இந்த சொல்லாகிய பதம் இருக்குதே அந்த அதற்றையெல்லாம் கடந்தவன் அப்ப என்னன்னாரு அவனுடைய அவன் இப்படிப்பட்டவன் தான் என்று நம்ம வாயினால சொல்ல முடியாது சொல்ல முடியாது சோதி மணி மூடி சொல்லில் சொல்லி இறந்த நின்ற தொன்மை ஆதி குணம் ஒன்றும் இல்லான் அந்த மீளான் வர கூவாய் குயிலே சும்மா சும்மா வெறும் சோறையிலே சும்மா சும்மா கூவிட்டு இருக்கியப்பா எங்க பெருமான கூடா அவன் எப்படி இருப்பான் இப்படி எல்லாம் இருப்பான்டா என்றெல்லாம் குயில் பத்து என்னால படிப்போம் அதை குயில் பத்துல சொல்லுகிறார் எனவே தொல்லோன் காண்க சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க நம்முடைய மனதினால கூட நினைச்சு பார்க்க முடியாது அப்படிலாம் இருப்பானா அவ்வளவு உயர்ந்தவனா இருப்பானா மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோ நீ என்று நம்முடைய சொல்லுக்கோ நம்முடைய மனதிற்கோ நம்முடைய சிந்தனைக்கோ எட்டாவது இருப்பான் சிந்தனைக்கும் அறியாய் எங்க இருக்குது அது யாருக்கு யாருடைய சிந்தனைக்கு அறியாய் ஓரன் வந்தாதான் வரும் பைத்து ரெண்டு இருபதுன்னு வராது ஓரன் ரெண்டு இருபது அப்படிதான் சிந்தனைக்கும் அறியாய் அதுக்கு முன்னால முன்னால என்ன யாருடைய சிந்தனைக்கும் அறியாய் திரும்பாவையா திருப்பணிச்சியா திருப்பதி என்ன பாட்டு அப்பா பூதங்கள் தோறும் அல்லால் போக்கிலன் வரவிலன் என புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறிவோமுனி கண்டறிவாரை அதுல ஒண்ணும் இல்ல சீதங்கொள் வயதிரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தமை ஆட்கோள வல்லாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருணாயி இப்படி எல்லாம் படிச்சதுனால நீங்க சித்தமும் செல்லா என் காண்க ஆனா ஐயா இப்படி எல்லாம் காண முடியாது காண நீங்களே அப்ப நம்ம என்னைக்குதான் காண்றது என்னாரு பக்தி வலையில் படுவோன் காண்கே அவ்வளவு பெரியவனா இருந்தாலும் கூட ஒரே ஒரு வலை இருக்கு அதை விசிறுனீங்க தானா ஆப்பிட்டு வந்துருவான் அது என்னது பக்திங்கிற வலை பக்தியால் யானுனை பலகாலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி முத்தன் ஆமாரண பெருவாழ்வின் முத்தியே சேர்வதற்கருள்வாயி பக்தி வலையில் படுவோன் காண்க பக்தியாகிய வலையில் அவன் அகப்படுவான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அருமையான சொல்லு ஒருவன் என்ன ரெண்டு இடத்துல வருது ஒருவன் என்னும் முன்னால் இருக்கிற ஒருவன்கிறது ஒருவன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படி அந்த ஒருவன்கிறது எண்ணிக்கையில ஒரே ஒரு ஆள் தான் அந்த ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அந்த ஒருவனை அப்படி படிக்கணும் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க ஒப்பற்றவன் இந்த பின்னால வருகிற ஒருவன்கிறதுக்கு ஒப்பில்லாதவன் அர்த்தம் முன்னால வருகிற ஒருவன்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் அப்ப அதனால படிக்கும்போது சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து படிச்சோம்னா எப்படி படிக்கணும் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க ஒப்பற்றவன் அல்லவா அது படிச்சுட்டாலே பொருள் பொருள் விரிபொடில் முழுதாய் விரிந்தோன் காண்க இந்த உலகமாகமெல்லாம் அவன் விரிந்திருக்கிறான் தன்மையில் ஐயோன் காண்க அப்படி எல்லா உலகத்தையும் விரிஞ்சு இருக்கிறான் ஆனா அவன் தன்னை நோக்குகின்ற பொழுது ரொம்ப அணுவுக்கு அணுவாகவும் இருக்கிறான் அணுத்தருத்தன்மையில் ஐயோன் காண்க ஐயோன்னா அங்க வியப்பு ஐங்கிறதுக்கு வியப்புன்னு அர்த்தம் தொல்காப்பியம் ஐ வியப்பாகும் சொல் போச்சுப்ப இந்த ஐயங்கிற சொல்ல வச்சு வியப்புங்கிற பொருளை வச்சு பாடுறதுக்கு நாதியே இல்லாம போச்சு தானே தமிழன் பண்டை தமிழன் ஐ என்றால் வியப்பு ஐயோன் காண்க அவ்வளவு பெரியவனாக இருக்கிறவன் அணுவிற்கு அணிவுமாக இருக்கிறான் அடாராள என்ன வியப்பு என்ன வியப்பு அதான் வியப்பு ஐயோன் காண்க இணைப்பரும் பெருமையின் ஈசன் காண்க அவனுடைய பெருமைக்கு அவனுக்கு நிகரா சொன்னோம்னா வேற யாரும் சொல்ல முடியாது அவன் ஈசன் ஈசன் அர்த்தம் ஒருவனுக்கு அல்ல ஈசன் அவன் உயிர்க்கும் இயல்பானான் சாழலோ எல்லா உயிர்களுக்கும் தலைவனாயிருக்கிற நன்மையுடையவன் ஈசன் அரியதில் அரிய பேர் அரியோன் காண்க இந்த உலகத்துல எது அரியது எது அரியது எது அரியதுன்னு பார்த்தோம்னா அருமையானது அது கிடைத்திருக்கு அருமையானது கிடைத்திருக்கு அருமையானு பார்த்தோம்னா ஒவ்வொன்னா சொல்லிட்டு வந்து வச்சுங்க இதை எல்லாவிட கிடைத்திருக்க அரியதுன்னு ஒண்ணு இருக்குமானா அது எங்க பெருமான் தான் அரியதில் அரியோன் கண்க மருவிய பொருளும் வளர்ப்போன் காண்க ஆனா எல்லா பொருள்களிடத்திலும் தான் இருந்து அந்த பயிரில் அந்த உயிர்களை வளர்த்து கொண்டே இருக்கானா வளர்த்து கொண்டிருக்கானா வளர்ப்போன் காண்க நூலுணர்வு உணரா நுண்ணியோன் காண்க நூல் உணர்வு உணரா படித்து அவனை போய் தெரிஞ்சுக்க முடியாது இல்லவா ஐயா நீங்க என்ன எம்ஏ படிச்சுட்டீங்களா பிஹெச்டி டாக்டரேட் வாங்கினீங்களா ஆமா அப்ப நீங்க ஆண்டவனை கண்ணலாமே முடியாது அவங்க தாத்தாவாலையும் முடியாது அதனால இதெல்லாம் பிஹெச்டி எல்லாம் கிச்சடிடா ஐய இந்த கிச்சடி எல்லாம் எதுக்கு ஒன்று அப்ப நூலினால் அறிய முடியாது பின்ன பக்தியினால் தான் அறியலாம் பக்தியில் அதனாலதான் கற்றதனாலாய பயனன்கள் பின்ன என்ன என்னாரு வாலறிவன் நற்றால் தோழாரனின் தொழுதல்ல வெறும் படிச்சுட்டே போன பெரிய தெரியுமா தெரியாது அப்ப வாலறிவன் நற்றால் தொழுதால் அதான் கற்றதன் பயன் அவன் அடியலாம் அப்படின்னு எனவே நூலுணர்வு உணரா நுண்ணியோன் காண்க இவராது இப்படி சொன்னாரு காரைக்கால் அம்மையாருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டது சும்மா அந்த நூலையும் இந்த நூலையும் பேசிட்டே இருக்கானே தவிர கொஞ்சமாவது ஆண்டன் மேல பக்தி இல்லைன்னு பார்த்தாரு நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக அம்மா என்னைக்குமே அம்மா கோபம் தான் அதிகமா தான் இருக்கு அல்லவா நான் சொல்றதெல்லாம் காரைக்காலமையார சிவ சிவ <laughs> காரைக்காலமையார் சொல்றேன் நூலறிவு பேசி வெறுமனு அதுல இருக்கு இதுல இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நுழையல நுழையது நுழைய மாட்டேங்கிறியாடா ஆண்டவன் இங்க இருக்கிறான் அவனுடைய பக்தியில் திருவடியில நுழையணும் அதை விட்டுட்டு வெறும் வெறும் நூலறிவு மட்டும் பேசிட்டு இருக்கிறார் நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக இந்த பக்கம் என்னால மூஞ்சல் முடிக்காதான் அம்மா பாட்டு காரைக்காரமையார் எனவே நூறுணர்வு உணரா நுண்ணியோன் காண்க மேலொடு கீழாய் விரிந்தோன் காண்க மேல வானமா இருக்குது அதுவாகவும் இருக்கிறான் கீழே மண்ணா இருக்குது அதுவாகவும் இருக்கிறான் வானாகி மண்ணாகி அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க இதுக்கெல்லாம் ஒரே நான் சொல்ல வேண்டியதுல அந்தமும் ஆதியும் அகன்றோன் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி அங்க இல்லா அரும்பெருஞ்சோதினர் இங்க அகன்றோன்னார் ஈக்குவல் டு பந்தமும் வீடும் படைப்போன் காண்க என்னது பந்தமும் வீடும் நமக்கு இந்த பந்தத்தை உண்டாக்குறது அவன் தான் இதுல இருந்து ஒரு காலையில நீக்கி வீட்டை உண்டாக்குறது அது ஏன் சாமி பாழாப்பன் பந்தத்தை வைக்காம இருக்கலாம் இல்ல அப்படின்னாரு ஏன் வைக்கிறான் வினையை நீக்குவதற்கு வினையை கழிப்பதற்கு இந்த வினைய கழிக்கணும்னு சொன்னா என்ன பண்ணும் இந்த மாதிரி பிறப்பெல்லாம் கொடுத்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இப்படி எல்லாம் இருந்து மனைவி மக்கள் மாம மாமி தாத்தா பாட்டி எல்லாம் இருந்து அனுபவிச்சு உளுந்து பிறண்டு இறண்டு உருண்டாத்தான் இவன் ஒரு நிலைமைக்கு வர்றான் அதனால என்ன பண்ண வேண்டிய இந்த பந்தத்தையும் வைக்கிறார் ஒரு கால இலையில அதிலிருந்து நீக்கி வீடும் படைப்போன் காண்க ஏண்டா ரொம்ப இழைச்சு போட்ட இனிமே அந்த பந்தமெல்லாம் இல்லை இல்லைங்க என்ன பந்தம் எங்க இருக்குது உங்க மேலதான் சாமி வேற எதுவுமே இல்லை அப்படியான வாடா ராஜா அப்படின்னு அழைச்சிட்டு போடுவார் பந்தமும் வீடும் படைப்போன் காண்க நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க நிற்பதும் செல்வதும் நிற்பது எது மரம் மட்டும் எல்லாம் செல்வது எது மனுஷன் விலங்கெல்லாம் இது வட சொல்ல சொன்னா விலங்கும் என்னது தாவர சங்கமம் <laughs> அதான் கேட்டேன் அப்படிங்கிறதால தாவரம்னா என்ன அர்த்தம் நிற்பது தானா போவாது சங்கமம்னா நடப்பது தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் இங்க சிவபுராணம் அந்த தாவர சங்கமம் தான் இங்க நிற்பதும் நடப்பதும் நிற்பதும் நடப்பதும் செல் நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க கற்பமும் கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க கற்பம் எத்தனையோ ஆண்டுகள் போனா ஒரு கற்பமா அப்படி எத்தனையோ கற்பங்கள் போயும் கூட ஆனா நிச்சயம் யார் இருப்பா பெருமான் தான் இருப்பான் பின்னே சொன்னேன் ஈரிலாதவன் ஈசன் ஒருவனி எல்லாவற்றிற்கும் இறுதி உண்டு எங்க பெருமானுக்கு தான் இறுதி இல்லாதவன் இறுதி இல்லாதவன் அப்படி இருக்கிற பெருமான் எனவே கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க ஆனா பெருமானை அடையலாமான்னா யார் சார் அடையலாம்னாரு எல்லாரும் அடையலாம் திருவண்ணாமலைக்காரங்க மட்டுமல்ல வேலூர்காரங்க மட்டுமல்ல இல்லைங்களா சென்னை வாசி மட்டுமல்ல எல்லா உயிரும் அடையலாம் அதுக்கு வேண்டிய முயற்சி மட்டும் செய்த எல்லாரும் அடையலாம் எனவே தேவர் யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க ஆனா தேவரும் அறியா சிவனே காண்க பின்ன ஏன் சார் பின்ன தேவர்லாம் அறிய முடியாதுன்னாரு ஆமா ஆண்டவனை பத்தியே நினைக்கிறது இல்ல கற்பகதரு காமதேனு சாப்பிடுறது இதுங்கிறது அதோடவே இருக்கிறேன் பின்ன சாப்பிட்டுட்டே ராஜான்றாரு சாப்பிட்றதை விட்டுட்டு இன்பத்தை வச்சுட்டு எல்லாம் கொடுத்தவன் நீ அல்லவா என்று வந்தா அவன் இது பாரு அதுலயே இருந்துடுறான் விட்டுறான்ட்டு அதனால அவங்க அறிய முடியாமல் போயிற்று தேவரும் அறியா சிவனி காண்க பெண் ஆண் அலியனும் பெற்றியன் காண்க பெண்ணாகவும் இருக்கிறான் ஆணாவும் இருக்கிறான் அலியாவும் இருக்கிறான் இதெல்லாம் நீங்க இப்ப நான் சொல்ல வேண்டியல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பும் புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் திருவம்பாவே அதனால இப்படி பெண்ணான் அழியனும் பெற்றி என் காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க சுவாமி இப்படி எல்லாம் சொல்றீங்களே நீங்க எப்பாவது ஆண்டவனை பாத்துட்டீங்களா அப்படின்னாரு பார்த்தப்பா கண்ணால் யானும் கண்டேன் காண்க எப்படி நீங்க வேற்று வடிவில் கண்டீங்களா அவர் செவருமான சிவபெருமாவே கண்டீங்களா செவருமானாவே கண்டேன் அடே எப்படி சாமி இருந்தார் அதான் அப்படியே கொம்பு தேன் எடுத்து வாயில ஊத்தனா கலப்படம் இல்லாத தேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அப்படி இருந்தது இன்னொருத்தன் வந்தான் அங்க இருந்து தேனி எங்கேயும் கிடைக்குது சாமி நான் கொல்லிமலைக்காரன் தேனி நான் குடிச்சு குடிச்சு உங்களுக்கு பிடிக்குதுன்னா அட மக்கு பேல அப்படின்னு பாத்துட்டு நீ தேவாமிருந்த மாதிரி இருக்க முடியாது அதையுமே எங்க சாப்பிட்டுருக்காம கிடையாது போடான்ட்டான் ஏன்னா தேன்னு சொன்ன கிள்ளுக்கரையா போச்சு உனக்கு தேவாமிருதமா இருக்குமான்னு சொன்ன அப்படிங்களா தேனாயின் நமுதமுமாய் திட்டிக்கும் சிவபெருமான் ஏசாமி எப்படி வந்தாருனாரு தானே வந்து நான் கூரியர்லயோ ரிஜிஸ்டர் போஸ்டோ பண்ணி வாங்கன்னு சொல்லலப்பா அதெல்லாம் வருவான் அவன் வரமாட்டான் தானே வந்து எங்க சாமி இருக்கிறாங்க எனது உள்ளம் புகுந்து ஏசாமி உங்க உள்ளத்துக்குள்ள அப்ப நீங்க ரொம்ப பெரியவங்க சிச்சு அடியேற்கு வரிக்கு வரி சொல்லுக்கு சொல்லு தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு என்ன சாமி செய்தாரு ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே ஏசாமி அந்த ஊனாரும் உயிர் வாழ்க்கையெல்லாம் ஒருக்கோ வெறுக்கோ லேசில் இல்லைன்னாரு உனக்கு எனக்கு லேசில் இல்லை அவர் மேஜர் பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியணி அவர் மேஜர்ப்பா அறுவை சிகிச்சையில அப்பாலோ எப்பாலாம் தாண்டு ஓ அவர்கிட்டயே நீங்க சிகிச்சை பெற்றீங்களா அதுக்கெல்லாம் நீ என்ன கொடுத்து வச்சிருக்கீங்க சாமி அதான் சொன்னேன் நானே யோதவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் அனுபவமா சொல்லி வைத்தார் அதெல்லாம் நமக்கு என்னை கிடைக்கும் என்பது அதுக்காகத்தான் இவ்வளவு முயற்சி இது வரைக்கும் பிறர் அனுபவத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் நம்முடைய இந்த ஆன்மாவுடைய அனுபவமா வரணுமே வரணுமே வரும் அண்ணாமலையானுடைய அடிக்கவனம் நமக்கெல்லாம் அந்த ஆட்கள் வரும் இல்லையான இது இந்த முயற்சியெல்லாம் நீ எதுக்கு பண்ண கேட்டபடியே போயிடுவா இந்த அனுபவம் நமக்கும் ஒரு காலையில நானியோதவம் செய்தேன் என்ற ஒரு அனுபவம் வரும் முருகா முருகா தருவான் ஆண்டவன் அல்லவா எனவே கண்ணால் யானும் கண்டேன் காண்க நனி சுரக்கும் அமுதே காண்க எப்படி சாமி பார்த்தது எப்படி இருந்தாரு பாருப்பா அருள் சொட்டுதுடா யாரு அந்த பெருமான் மேல ஆமாப்பாண்ணா அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க அந்த அருள் எப்படி இருக்கும்னாரு அமுதா இருக்கும்பா செவிட்டாது செவிட்டாது அப்புறம் கருணையின் பெருமை கண்டேன் காண்க பெருமானுக்கு எவ்வளவு கருணைங்கிறத அடியன் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா யாவர்க்கும் மேலாம் அளவில் சீருடையான் எவ்வளவோ மிக மிக மிக மிக பெரியவனா இருக்கிறையா அவன் யாவர்க்கும் கீழாம் அடியேனே ஒண்ணுக்குமே உருப்படாத ஆளு நான் என்ன போய் எவ்வளவோ பெரியவனா இருந்தவன் எவ்வளவோ சின்னவனா இருக்கிற என்ன ஆண்டான்னு சொன்னா இதை விட என்னப்பா கருணையின் பெருமை கண்டேன் காண்க பெருமான் என்னை ஆட்கொண்டது என்னுடைய தகுதி நோக்கி இல்லப்பா அவன் கருணையினால எனக்கு என்ன தகுதி இருக்கு ஒண்ணுமில்லை கருணையின் பெருமை கண்டேன் காண்க ஏன் சாமி நீங்க திருப்பெருந்துறையில தானே வந்தீங்க குதிரை வாங்கறதுக்கு ஆமா அவரை கண்டேங்கிறீங்க அவர் கைலாசல இருப்பாரு இல்லடா புவனியில் சேவடி தீண்டி காண்க நாம் போன திருப்பெருந்துறையில அந்த ஊருக்கு அவர் வந்தாருன்னா ஆடார் ஆடார் ஆடார் ஏசாமி அந்த மாதிரி புவனியில் சேவடி தீண்டி காண்க சிவபுராணத்துல நிலந் நிலந்தன் மேல் வந்தருடி ஏசாமி நம்ம நம்ம நடக்கிற நிலத்துல ஆமடாண்ணா என்ன செஞ்சார் நீழ்கடல்கள் காட்டி நீங்க யார் சாமி பெரியவங்க சிச்சு ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற்கிறந்த தயாவான தத்துவனி அவருக்கு அதை மறக்கவே முடியல அதனால் திருவாசகம் முழுதும் அவருக்கு அந்த பெருமான் இணைந்து உருகிறது அதனாலதான் இங்கே புவனியில் சேவடி தீண்டி காண்க நான் நீங்க இருந்த திருப்பெருந்துறையில நீங்க இருக்கிற இடத்துல அங்க வந்து கால் வந்து நடந்தார் சைக்கிள் ஸ்கூட்டர் கூட யாரும் கொண்டாடலீங்களா அப்படின்னாரு அதெல்லாம் இருபதாம் நூற்றாண்டுடா மேல அதுல ஏற மாட்டார்டா அவரு அவருக்கு ஒரே ஒரு கால இருக்கு அதுல ஏறுவார் இல்ல நடந்துதான் வருவார் ரெண்டே ரெண்டு தான் ஒண்ணு நடப்பார் அல்லது அந்த மாட்டு மேல ஏறி வருவார் பாருங்க சாமி ஒண்ணு நடப்பார் அல்லது மாட்டு மேல வச்சுக்கிட்டு இத்தனை உலகத்தையும் ஆள்றார் ஆமடாண்ணா எனவே புவனியில் சேவடி தீண்டினன் காண்க அப்ப அன்னைக்கு வந்த போது வந்து உங்களுக்கு நடந்து வந்தாரு ஆமாப்பா இன்னொரு மூணு வயசு குழந்தைக்கு வந்த போது சோருடைய செவியன் விடையேறி வந்தார் அவருக்கு வந்த போது காலையில வந்தார் சாமி உங்களுக்கு வரும்போது நடந்து வந்தார் ஞாபகருக்கு ாலுமாய் எனக்கு எந்த யுமாய் உடன் தோன்றினராய் எங்க அக்காவா வந்தார் சாமி அவருக்கு அக்காவா வந்தார் அந்த மூணு வயசு குழந்தைக்கு மாட்டு மேல வந்தார் உங்களுக்கு நடந்து வந்தார் இன்னொருத்தருக்கு அவருக்கு நடந்து ஸ்ராக்ஸ் எடுத்துக்கிட்டு பத்திரத்தோட வந்தார் அப்போ நாலு பேர்ல ரெண்டு பேருக்கு நடந்து வந்திருக்கிறார் ஒருத்தருக்கு மாட்டுல வந்திருக்கிறார் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மாட்டுல வந்தார் இன்னொருத்தருக்கு கையோட ஓலை வச்சு வந்தாரு ஒருத்தருக்கு அக்காவா வந்தார் எந்த எந்த நூலிலும் ஈன்றாலுமா எனக்கு எந்தையுமான்னு அம்மையாப்பாங்கிறது எல்லாரும் தாத்தாலும் சொன்னாங்க உடன் தோன்றினராய் சொன்னது ஒருவரே தான் ஒருவன் என்னும் ஒருவன் கால் ஏன் காலன்னா நான் இல்லப்பா அம்மையாரிலை யானும் உடைய நிலையன் இன்னொரு பாட்டு எங்க அக்கா இல்ல நான் மனுஷன் மனுஷனா இருக்க முடியாதுப்பா அப்படிங்களா சுவாமி அம்மையாரிலை யானும் உடைய நிலையன் இருக்க மாட்டேன் அதனால உடன் தோன்றினராய் அப்போ ஆண்டவன் நினைச்ச மாதிரி எப்படி இப்படி வரணும் அப்படி எல்லாம் வருவார் அதனாலதான் ஒருத்தர் மாதிரியே வரமாட்டேன் எனவே கரும் புவனியில் சேவடி தீண்டினன் நன்காங்க ஏன் சாமி நீங்க அப்படி வந்தவரை ஏதோ ஏதோ நேபாளத்துல இருந்து சாமியார் நினைச்சுக்கிட்டீங்களா இல்லடா சிவன் என யானும் தேரி நன்காங்க நானும் கண்டுபிடிச்சிட்டேன் அவர் கண்டுபிடிக்க வச்சார் கண்டுபிடிச்சேன் இல்லைன்னா நானும் ஏதோ எங்க திருப்பி எங்கேயோ வர்ற சாமியாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நேபாளத்துல வந்திருக்க சாமி குருந்த மரத்துல உட்காந்துருக்காட்டு இருக்கு மத்தியான நேரம் யாராவது ரெண்டு சாப்பாடு போட்டோ சாப்பிட்டு போடும் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு போகல சிவன் என யானும் தேரினும் காண்க அவன்தான் பெருமான் என்று நான் எனக்கு தெளிவும் வந்ததுப்பா குவளை கன்னி கூரன் காண்க அவன் என்னை ஆட்கொண்ட அருளினன் காண்க அப்படிப்பட்டவன் தான் என்னை ஆட்கொண்டான் ஆனா அவன் யாரு குவளை கண்ணி கூரன் காண்க எங்க அம்மாவோடவே எப்பவும் இருப்பாரு ஆனா எனக்கு வந்த போது தான் மட்டும் வந்தார் அவளும் தானும் உடனே காண்க ஆனாலும் அவன் தனித்து வந்தாலும் அவனுடைய திருவருள் தான் அவன் அதனால அவன் ஆள் ஒருவனாயிருந்தாலும் ரெண்டு பேரையுமே நான் கண்டேன் அம்மையப்பராகவே கண்டேன் தானும் தன் தாழ் சடை தானும் தன் தையலுமாய் தாழ் சடையோன் ஆண்டிலனில் பெருமான் இப்படி ஆண்டான் தானும் தன் தையலுமாய் தாழ் சடையோன் ஆண்டிலனில் என்றெல்லாம் ஆகவே இப்படிப்பட்டவனாக இருக்கிறான் எம் கடந்த பரநாத மூலத்தளத்து முளைத்த முழு முதலே முத்தம் தருகவே மீனாட்சி மீனாட்சி அம்மன் இந்த தலைக்கு மேல பன்னெண்டு அங்குலத்துக்கு மேலதான் துவாசாந்த பெருவழி அங்க இருந்து மீனாட்சி அம்மன் அருள் குமரன் குமரசாமிகளுக்கு துரியம் கடந்த பரநாத மூலத்தளத்து முளைத்த முழு முதலே முத்தம் தருகவே முக்கச்சுடற்கு விருந்திடும் முலையாய் முத்தம் தருகவே மீனாட்சி பிள்ளை தமிழ் அதனால அப்ப துவாசாந்த பெருவெளியில் போய் மீனாட்சி அம்மன் தரிசனம் பண்ணிட்டு போவோம் சரி இப்ப அருமையான ஒரு உருவகம் நிதானமாகவும் படிக்க வேண்டிய இந்த அது வந்து ஒரு பெரிய மேகமாக பெருமான் வந்தான்கிறார் இந்த மேகமாக வந்தான்ங்கிறதுக்கு ஒரு மழை பொழியும் போது என்னென்னவெல்லாம் இந்த நாட்டில் நடக்குது அதை அப்படியே வச்சு காட்டி பேசுற இது மாதிரி ஒரு இடம் நீங்க எங்கேயுமே காண முடியாது அந்த மாதிரி அமைச்சர் அவன் யார் அப்படின்னாரு தொண்ணூத்தஞ்சாவது வரி என்னது அண்டத்து அரும்பரல் மேகன் வாழ்க இந்த அண்டத்துல மழை பொடியும்படியான பெரிய மேகமாக வந்தான் அப்படின்னார் அப்படியானா சாமி இப்ப இது வந்து மழை பெய்யும் போது மேகம் வருது மழை பெய்யறதுக்கு முன்னாலே என்னென்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா அப்படியே லேசா காத்தடிக்குது முதல்ல பார்த்தா வானமெல்லாம் வெளுத்து இருக்கிறது அப்புறம் கண்ணங்கரியு கருகருகருகருன்னு இருக்குது கருணா மின்னுது அப்புறம் இடிக்குது அப்புறம் என்ன பண்ணுது கேட்டா அங்க மின்னற மின்னலை பார்த்து என்ன பண்ணுதுன்னா இங்க இருக்கிற பாம்பெல்லாம் இருந்தது அங்க மழை ரொம்ப பெஞ்சதுன்னு சொன்ன இங்க இருக்கிற பூவெல்லாம் அப்படி கீழே குனியுது இப்படி இது குனிய வர அந்த மேகமானது அப்படி நல்ல மழையை பொடிய வந்ததுன்னா அது எதுவோ அதுதான் எங்கள் பெருமான் அப்படிங்க அப்ப எதோடு ஒப்பிடுகிறார் மேகத்தோடு ஒப்பிடுகிறார் அண்டத்து அரும்பரல் மேகன் காண்க அப்படின்னா அப்போ இந்த உலகத்திலே மேகமாக நின்று மழை பொழிகின்ற பொழுது என்ன நடக்குமோ அத்தனையும் சொல்ல போகிறார் அப்படின்னு அருமையான பகுதி இந்த பகுதியெல்லாம் கூட ஜியோ போப் ரொம்ப பாராட்டார் இப்படி எல்லாம் உருவம் இருக்குது இருக்கு நீதான் வரணும்னு தொண்ணூத்தஞ்சாவது வரியில என்ன சொல்றோம் அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ்க மழை பொழிஞ்சதுன்னா பொதுவா எல்லாருக்கும் நன்மையா இருந்தாலும் கூட விவசாயிகளுக்கு தான் நம்ம நன்மைன்னு சொல்றது உண்டு உழவர்களுக்கு தேவலாம்ப்பா ஏன்னு கேட்டா அவங்க தான் மழை பெய்யலன்னா தினமும் வந்து தண்ணீர் பாய்ச்சணும் ஒண்ணு ஏத்து இறைக்கணும் அல்லது வந்து இதுல வந்து ஓடத்துலயாவது எடுத்து எடுத்து அப்படி செய்யணும் அல்லது என்ன பண்ணும் எங்கேயா மேட்டூர் டேம்ல எப்ப தண்ணி வருது முறை தண்ணி வருதான்னு பார்த்தா தண்ணியை திறந்து விட்டு பார்க்கணும் எனவே அப்ப மழை பெய்வது எல்லாருக்கும் பொதுவா பயன் இருந்தாலும் உழவர்களுக்கு பெரும் பயன் அல்லவா உழவர்களுக்கு பயன் அதனால இங்க எந்த உழவர்னாரு தொண்டர் உழவர் ஆரத்தந்த தொண்டு செய்துகின்ற நம்முடைய அன்பர்களாக இருக்கிற உழவர்கள் மிகுந்த மகிழ்ச்சிப்படும்படியாக இருக்கிற மேகம் எங்களுடைய மேகம் பெருமானாகிய மேகம் அப்போ எல்லாருக்கும் மகிழ்ச்சியானாலும் கூட இந்த தொண்டு செய்கின்ற உழவர்களுக்கு தொண்டு செய்கின்ற அன்பர்களுக்கு ஆரத்தந்த என்ன ரொம்ப நாள் அஞ்சாறு மாசம் ஆச்சப்பா மழையே கண்டு ஒரே வெக்கே நல்ல மழை நல்ல மழை எல்லாம் தர குளிர்ந்த மழை அப்பா என்று சொல்லி அந்த தொண்டர்களாக இருக்கிற அந்த அன்பர்கள் மனமகிழ்ச்சியோடு வரவேற்கிற அந்த மழை அந்த மழையை பொழிகின்ற மேகன் காண்க சரியா இந்த உழவர்கள் பொதுவா உழவர்கள்னா வயல் இருக்கும் இந்த தொண்டர்களாகிய உழவர்களுக்கு என்ன வயல் இருக்கும் தொண்டர்களாகிய உழவர்களுக்கு என்ன வயல் இருக்கும் என்று கேட்டால் அருச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு அருமை அருமை அருச்சனை வயலுள் அரிச்சனை போற்றி உரை செய்யறாங்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி என்று சொல்லுகின்ற அந்த போற்றி உரை செய்கின்ற அரிச்சனை செய்கின்றதுதான் வயல் அப்பா அதான் வயல் சரி அரிச்சனை வயலுள் என்ன இருக்கின்றது என்ன விதை கொண்டாந்து போடுவாங்க சாமி அப்படின்னாரு அன்பு வித்திட்டு அன்பையே விதையா போடுவாங்களாம் அப்போ அரிச்சனைங்கிற வயல்ல